தவறுகளை பற்றி ஒரு பெண்ணே சொல்லியதால் அதை மறு வாதத்துக்கு இடம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது நிர்மலா பெரியசாமி அந்த அம்மாவுக்கு பயந்தே போல நான் நியூஸ் பார்த்து தொலைகிறது இல்லையா அதை போட்டு விட்டோம்னா யாரும் நியூஸ பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த பொம்பளை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு பெண்ணு சொல்லிட்டா உடனே மண்டையாட்டிடுறதா நான் சொல்றேன் பதில் இருக்கு ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணால தான் பதில் கொடுக்க முடியும் பதில் சொல்ல வருகிறார் ஜேம்ஸ் அவர்கள் நபருக்கும் எனது வணக்கம் பேர் பெற்றோன் ஏனென்றால் அவன் வாழ்நாட்களின் எண்ணிக்கை இரு மடங்காகும் என்று விவிலியத்தில் சீரா கூறப்பட்டுள்ளது இறைவனே ஒரு குடும்பத்தை அமைக்க வேண்டிய பொறுப்பை பெண்ணிடம் தான் ஒப்படைத்துள்ளார் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக காலம் காலமாக தன்னையே விருப்பத்தோடு பலி கொடுத்து கொண்டிருப்பவள் பெண் அன்பு பாசம் கருணை தியாகம் என்ற கயிர்களால் தன்னை குடும்பத்தோடு பலமாக இணைத்துக் கொண்டு அந்த குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு தருபவள் பெண் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு ஒரு பெண் உண்டு என்பது உண்மொழி என் எதிரணியினர் கூறினார்கள் பெண்களை பற்றி பாடியது முழுவதும் ஆண்கள் தான் என்று நான் அந்த ஆணுக்கு அந்த பெண்ணை ஒரு பெண்ணை பற்றி தெரியும் அவர்கள் வீட்டில் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் மனைவி அல்லது அம்மா தங்கை எப்படிதான் குணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அதனால்தான் அவர்களால் அந்த பெண்ணை பற்றி பாட முடிந்தது குடும்பத்தை சமுதாயத்தில் உயர்கிறார் இளவன் இளவள் மாண்பானால் உள்ளவன் இளவள் மானக்கடை நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது என்பதை குரலின் பொருள் திருக்குறள் வழியாக ஒரு மனைவியானவள் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அழகாக அழுத்தமாக சொல்லியுள்ளார் மீண்டும் இன்னொரு குரலில் பண்புடையல் ஆகித்தற் கொண்டான் வளர்த்த கால் வழக்கை துணை இல்லறத்திற்குரிய பண்புகளுடன் பொருள் வளத்துக்கு தக்கவாறு குடும்பம் நடத்துபவள் அந்த கணவனின் வாழ்வுக்கு பெரும் துணையாவாள் இந்த குரலின் வழியாக ஒரு பெண் தன் குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணையாகிறாள் என்று திருவள்ளுவரே கூறிவிட்டார் ஒரு பெண் ஆடவனின் வழிகாட்டும் தீபம் பெருக்குவதில் நிர்வாகங்களையும் கவனித்து தங்கள் குழந்தைகளையும் ஒழுக்கத்தில் கடவுள் பக்தியில் கல்வியில் சிறந்தவர்களாக வளர்ப்பவள் பெண் வந்து அன்பினால அந்த மகனை திருத்துறா அதுதான் அங்க நடக்குது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாடல் வரிகள் நினைவுக்கு வருகின்றன எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அன்னை வளர்ப்பினிலே அதனால எல்லாரும் அன்னை வளர்ப்பினிலே தான் சொல்லியிருக்காங்களே தவிர தந்தை வளர்ப்பதை பற்றி சொல்லல எல்லாரும் எத்தனை சொன்னாங்க தந்தை அறிவு கொடுத்து வளர்க்கிறாங்க இந்த இந்த டைம்ல எல்லாம் எந்த தந்தைக்கு டைம் கிடையாது தன் மக்களை பக்கத்துல உட்காந்து அறிவு சொல்லி கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது பேச்சுக்கு தான் வரும் நடைமுறைக்கு பெண்கள் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க புனிதையான ஒரு மோனிகா தாயை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க அவங்களோட தியாகத்தின் மூலம் ஜெபத்தின் மூலம் இடைவிடாத பிரார்த்தனையின் மூலம் மட்டுமே நமக்கு இன்னைக்கு புனித அகஸ்தினார் என்ற ஒரு புனிதர் கிடைத்துள்ளார் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த மக்கள் தான் மிக முக்கியமானவர்கள் அந்த பிள்ளைகளை பொறுப்பு பெண்களையே சேர்கிறது எனவே குடும்பத்தை அதனை பேணுவது குழந்தைகளை வளர்ப்பது ஈடு செய்ய இயலாத தாய்மை மனைவி என் உறவுகளின் வழி தம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் பெண்கள் தான் அர்ப்பணித்துக் கொள்வது பெண்கள் தான் எனவே குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் பெண்களே பெண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சுருக்கமா சொன்னாங்க வேலை செய்யற மனுஷ இயந்திரம் தான் பெண் ஒர்மன் அது உண்மைதான் இப்ப நம்மள மாதிரி சில பேர் நினைப்பானுங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஒரு ஆம்பளை பெரிய ஆளு அப்படின்னு எனக்கு அப்படி ஒரு எண்ணம் ஒரு முறை இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் என்ன நீ என்னமா பெருசா வீட்டுல நிக்கிறா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வேலைக்கு போ நான் வீட்டுல இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நாள் வீட்டுல இருந்து பண்ட பாத்திரம் எல்லாம்